கருவிருத்த குழனே தவின் காம கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம்பு குழல் ஒரு வீர் உயிரின் பொருள்களுக்கு ஒரு விருத்தம்பு குதாமல் குருகையர்கோன் உரைத்த திருவிருத்த தோரணிகத்திரீர் திருநாட்டகத்தே பொய் நின்ற ஞானமே பொல்லா ஒழுக்கு மழுக்குடம்பும் என் நீர்மை இனியாமுராமை உயிரளிப்பானோனியுமாய் பிறந்தாய் மயோரு தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்ன பொல்லா ஒழுக்கு மழக்குடம்பு என்னென்ன நேர்மயினியாமுராமை உயிரழைப்பானென்னையோனியுமாய் பிறந்தாய் மயோரு தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியன் செய்யும் என்னப்பமேர் தடத்து கயால் மிளர்ந்தாலொப்ப சேயரிக்க நடுநீர் துளம்ப வலமருகின்றன வாழியரோ முழு நீர் முகில் வண்ணன் கண்ணன் மின்னாட்டவர் மூதுவராம் தொழு தொழுநீரினையடிக்க அன்பு சூட்டிய சூழ் குழற்கு குழற்கோ வளர் மடப்பாவயே மண்மகளும் திருவம் நிழல் போல் வனர் கண்டு நிற்குங்கொல் மீளுங்கொல் தன்னந்துழாய் அழறு போலடும் சக்கரத்தண்ணல் விண்ணோறு தொழக்கடவும் தழல் போல் சினத்த அப்புள்ளின் பின்போன தனி நெஞ்சமே தனி நெஞ்சம் முன்னவர் புள்ளே கவர்ந்தது தன்னந்தோழாய்க்கினி நஞ்சமிங்கு கவர்வது யாமிலம் நீ நடுவே முனிவாஞ்சா பேச்சி முலை சுவைத்தான் முடிசூடு துழாய் பணி நஞ்சமாருதமே எம்மதாவி பணிப்பியல்வே உடையரன் உடையரன்பாடை எக்காலமிவோர் பணிப்பு அல்வெல்லாம் தவிர்ந்தறிவீசு அந்த அண்ணந்துழாய் பனிப்புயல் சோறும் தடங்கண்ணி மாமதிரத்து கொலாம் பனிப்புயல் வண்ணன் செங்கோல் ஒரு நான் தடாவியது தடாவிய வம்பும் முறிந்த சிலகளும் போகவிட்டு கடாயின கொண்டொல்கும் வல்லியேதேனும் அசுரர் மங்க கடாவிய வேக வேகப்பறவு என்பாகன் மதன செங்கோல் நடாவிய கூத்தம் கண்டீர் உயிர்கான் மின்கள் ஞாலத்துளே ஞாலம் பணிப்பச்சரித்து நன்னேரிட்டு கால் சிராய்ந்து நீலவல்லேறு பொறானின்னவானமிது திருமால் கோலம் சுமந்து பிரிந்தார் கொடுமை குழருது அன்பும் காலங்களோ அறியேன் வினையாட்டியேன் காண்கின்றவே காண்கெண்ணனகளும் கேட்கெண்ணனகளும் காணில் என்னால் பான் கொன்ற நாடர் பயல்கின்றன இதெல்லாம் அறிந்தோம் மான் கொண்டமேந்தி தன் மாமலை வேங்கடத்தும் வருணம்பும் சேன் கொண்ணம் சென்னு பொருள் படைப்பான் கற்றதின்னவே என்போன் தொடர்நோதே நேமியம் செல்வர் வெண்ணாடனய வன்போ மணிவல்லி ஆரே பிரிபவர் இவயோகன்போம் கமலம் கரும் சுடராடி வெண்மத்தரும்பி வன்போங்குவளை மடமான் விழிக்கிண்ணமாயிதழு மாயோன் வட திருவேங்கடநாட வல்லிக் கொடிகாள் நோயோ உறக்கிலும் கேட்கேருராயோ அது வன்னி வல்வினையேனும் கிளியுமெல்குமாயோ அடும் தொண்டையோ அறையோ இதறிவரிதே அறியனயாமென்னு காண்கின்றன கண்ணன் வெண்ணனையாய் பெரியனகாரம் பொருட்கோ பிரிமன மொத்தம் பாய்ம்பொன்னுமேந்தி ஓரோ குடங்கை பெரிய நகண்டை குலம் இவையோ வந்து பேர்கின்னவேர்கின்னது மணிமாமை பிறங்கி அள்ளல் பயலை ஓர்கின்னது கங்கலோடிகளேல்லாமெனவே ஈர்கின்ன சக்கரத்தெம்பெருமான் கண்ணன் தன்னந்துழாய் சார்கின்னன் நெஞ்சினார் தந்து போன தனிவளமே தனிவளர் செங்கோல் நடாவே தழல்வாயரசவிய பணிவளர் சங்கோல் இருள் பேற்றிருந்தது ஆர் முழுதும் துணி வளர் காதல் துழாயை துழாவுதன் வாடை தடிந்து இனி வளை காப்பவரார் எனையூழிகளீர்வனவே ஏர்வனவேலு மஞ்சம் வேறுமேல் மிளிர்ந்திவையோ பேர்வனவோ வல்ல தெய்வ நல்வள் கனை பேரொழியே சோர்வன நீல சுடர் விடுமேனி அம்மான் விசும்பூர் தேர்வன தெய்வமன் நீரகண்ணோ இச்செழுங்கயலே கயாலோனும கண்களன்னு களிருமினவினிற்றேர் அயலோர் அரியிலும் ஈதன்னவார்த்தை அடல் கவர்ந்த புயலோடுலாம் கொண்டல் வண்ணன் புனவெங்கடத்தெம்மடும் பயலோவிலீர் கொல்லை காக்கின்ன நாளும் பல பல பல ஊழிகளாகிடும் அந்நியோர் நாடிகாயாய் பல பல கூறிட்ட கூறாயிடன் விண்ணனையாய் பல பல நாளன்பர் கூடிலும் நீங்கிலும் யாமெளிதும் பல பல சூழலுடைத்து அம்மவாழிப்பாயிருளே இருள் பெருந்தாலென்ன மானேத்திர கொண்டு வாழியாரோ இருள் பிரிந்தார் அன்பர் தேர்வடி தூரல் அரவணமேல் இருள் விரிநீல கருணாயிரு சுடர் கால்வது போல் இருள் விரிசோதி பெருமானுரையும் எரிகடலே கடல் கொண்டெழுந்தது வானம் அவ்வானத்தயர்நெச்சென்னு கடல் கொண்டழந்த அதனால் இது கண்ணன் மண்ணும் என்னும் கடல் கொண்டெழுந்த வக்காலங்களோ உய காலங்களோ கடல் கொண்ட கண்ணீர் அருவிசையா நிற்கும் காரிகையே காரிகையார் நிறை காப்பவர் யாரென்னு காறு கொண்டென்னே மாரிகையேறி அறையிடம் காலத்தும் வாழியரோ சாரிகை பொள்ளரந்தண்ணந்துழாயிரை கூயருளாய் சேரிகையேறும் பழியாயி விளைந்ததென் சென்மொழிக்கு சென்மொழி நோயோ கழிபெறும் தெய்வம் என் நாயினரன் என் மொழி கேட்க இளம் தெய்வமன்னிது ஏலனன்னியன் மொழிகன் மினன் நம்மனமேருலகெழுமுண்டான் சொன்மொழி மாலை அந்தண்ணந்துழாய் கொண்டு சூட்டுமினே சோட்டு நான் மாலகள் தோயனவேந்தி வெண்ணாறுகள் நன்னீராட்டி அந்தோ பந்தராணிக்கவே அங்கு ஓர் மாயினாலீட்டி மாயினாலீட்டியவெண்ணதொடு உண்ணப்போந்துமிழத்து வான்கோன் கோட்டிடையாடின கூத்து அடலாயருதம் கொம்பினுக்கு கொம்பார்த்தழகை சிறுநானறிவிலம் வேட்ட பார் களிரு வினவுபதையர் உள்ளோரும் கல்வரு தம்பாரகத்தென்னு மாடாதன தம்மில் கூடாதன வம்பார் வினா சொல்லவோ எம்மை வைத்ததிவான் புனத்தே புனமோ புனத்தயலே வழிபோகுமறிவினையேன் மனமோ மகளிர்னும் காவல் சொல்லேண்டரீகத்தங்கேள் வனமோரணைய கண்ணான் கண்ணன் வானாடமரும் தெய்வத்தினமோரணையீர்களாய் இவையோனு இயல்புகளே வஞ்சனோய் கொண்டுலாவ ஓரோ குடங்க பெருநீர் கண்கள் தம்முடும் உண்ணமுன்னாள் புயல் வாயின நிறகாத்தபுள்ளூர் கள்ளூரும் துழாய் கோயல் வாய் மலர்மேல் மனத்தொடன் நாங்கள் எங்கள் வளைக்க எங்கள் வளை முதலா கண்ணன் மண்ணும் வெண்ணு மழைக்கும் செங்கால் வளைவு விளவேக்குமால் சேரமரரு தங்கோனுடையதங்கோனும் பரல்லாயவர்க்கும் தங்கோன் நங்கோனுகக்கும் துழாய் என் செய்யாதினி நானிலத்தே நானிலம் வாய்க்கொண்டு நன்னீரமென்று கோடு கொண்ட பேணிலாம் செல்வன் சுமைத்துமிழ் பாலை அடந்த பொன்னே கால் நிலம் தோய்ந்து விண்ணோரு தழும் கண்ணன் வெக்காவுது அம்பும் தேனிளம் சோலையப்பாலது எப்பாலைக்கும் சேமத்ததே மம் செங்கோ செங்கோனருளே செருவாரும் நட்பாகுவரநேமம் பெறவையம் சொல்லும் மெய்யே பண்டெல்லாமரை பண்டல்லாமரகோவியாமங்கள் தோரெறிவேசும் நம் கண்ணனன் தன்னன் துழாய் தாமம்புணைய அவ்வாட ஈதோ வந்து தன்னென்னதே தன்னந்துழாய் வளை கொள்வது யாமிழப்போம் நடுவேவண்ணந்துழாவி வாயலகால் புல்நந்துழாமே பொருநீர் திருவரங்காருளாய் எண்ணம் துழாவுமிடத்து உளவோ பண்டு மின்னவே என்னன்னு தோரம்மை ஆளற்றப்பட்டிருந்தாள் இவளென்னே அண்ணன்ன சொல்லா பெடையுடம் போயிவரே அண்ணமே நிப்பெருமானுலகில் பெண் தூது செல்லா அண்ணன்ன நீர்மகளோ அண்ணங்களே அண்ணம் செல்வேரே பண்டாரம் செல்வேரம் தொடுதிறந்தேன் முன்னம் செல்வேர்கள் மரவேன் மினோ அண்ணன் வைகுந்தனோடன் நெஞ்சினாரைக் கண்டால் என்னை சொல்லி அவரிட நீரின்னம் செல்லீரோ இதுவோ தகவன் இசமென்களே இசமன்கள் தூரன்னு இசைத்தால் இசைலம் என் தலமேல் அசமின் கொளன்னால் அசயம் கொலாம் பொன் மாமணிகள் திசமின் மிளிரும் திருவேங்கடத்து வந்தாள் சிமயம் இசை மின்மிளிரிய போவான் வழி கொண்ட மேகங்களே மேகங்களோ உரசீர் திருமால் திருமேனியொக்கம் யாகங்களுங்களுக்கவ்வாறு பெற்றி உயிரளிப்பான் மாகங்களெல்லாம் திரிந்து நன்னீர்கள் சுமந்து நுந்தமாகங்கள் நோவ வருத்தும் தவமாம் அருள் பெத்ததே அருளார் திருச்சக்கரத்தால் அகல் விஜம்பம் நிலனும் இருளார் வினகடச் சங்கோல் நடாவுதே ஈங்கோர் வெண்பால் பொருளோமெனமிகழ்வோ இவத்தின் புறத்தாள் அண்ணா தெருளோ மரவணீர் இவள் மாமை சிதைக்கின்னதே சிறக்கென்னராழி என்னாழி அச்சீரி தன் சீரடியால் உனக்கென்ன நாயகன் தன்னொடும் மாலே உனது தந்தாறு ததைக்கிண்ண தன்னந்துழாயணிவானதுவே மணமாய் பதைக்கிண்ணமாதின் திறத்து அரியேன் செயற்பாலதுவே பால்வாய் பிறப்பெள்ளை ஒக்கலை கொண்டு பகலிடந்த மேல் பால் திசை பெண் திசைப்பெண் புலம்பொருமாலை உலகளந்தமால் பால் துழாய்க்கும் மணமுடையார்க்கும் நல்கித்தையெல்லாம் சோல்வான் புகுந்து இதுவோர் பணிவாழை துழாகின்றதே நடம் சோழிருளன்னே தன் தந்தாரது பயரா எழா நடுவோழி எழுந்தவே காலத்தே இங்கி வளோ வழா நெடும் மனோ இலங்கை குழானெடுமாடம் இடித்த பிராணார் கொடுமைகளே கொடுங்கால் சிலையர் நிறகோளுழவர் கொலையில் வைய கடங்காலினஞர் துடிபடும் கவ்வாய்த்து அருவினயன் நெடுங்காலமும் கண்ணன்னில் மலர்பாதமும் பரவி பெத்த தொடுங்காலோ செய்யுமிடை இளவான் சென்ன சூழ்கடமே அடமாயினகள் கழித்து தன்கால் வன்மையால் பல நாள் தடமாயின போக்கு நேர்நில நின்ன தவமிது கொள் குடமாடியும் மண்ணும் வெண்ணும் கொலுங்க கலந்து நடமாடிய பெருமான் உருவத்தன நீலங்களே நீலத்தடவரமேல் புண்டரீக நெடுந்தடங்கள் போல புலந்தமக்கல்லாவிடத்தவள்ங்கமொன்னேர் ஞாலப்பிரான் விசும்புக்கும் பிரான் மத்தும் நல்லோர் பிரான் கோலம் கரிய பிரான் எம்பிரான் கண்ணின் கோலங்களே கோலப்பகழ் களிரொன்னு கற்பொய்ய குழாம் விரைந்த நீலக்கங்கொல் களிரல்லாம் நிறைந்தன நேரிழையீர் ஞால பொன்மாதின் மணாளன் துழாயினங்கள் சூழ் சூழ்குழற்கே ஏலப்புனைந்தென்னவார் எம்மை நோக்குவதென்னு கொலோ என்னம் பொன்வாடை இது கண்டறிதும் எவ்வாறு வன்மவொன்னு முருவம் பொன்னும் வகை புள்ளையூர் வானருளருளாத விண்ணால் மண்ணில் நிறவழுதோத்தி நின்றவன் காத்திடுமே வன்காற்றராய ஒருங்க மறைந்து கிடந்தளர்ந்த மென்கால் கமலத்தடம்போல் பொலேந்தன மண்ணும் என்னும் என்கார்களவின் மகான்பினன்பானொத்துவான் நிமிர்ந்த தன்கால் பணிந்தவென்பால் எம்பிரான தடங்கண்களே கண்ணம் சந்தாமரை கையுமவை அடியோமவையே வண்ணம் கரியதோர் மால்வரை போன்னு மதிவிகற்பால் விண்ணும் கடந்தும் வரப்பால் மிக்கு மத்தப்பால் எவர்க்கும் என்னமிடத்ததுவோ எம்பிரானதழில் நிறமே நிறமுயார் கோலமே பெரும் உருவம் இவ இவ என்ன அறமுயல் ஞான ஞானச்சமைகள் பேசிலே அங்கங்கெல்லாம் உறவுயர் ஞான சுடர் விளக்காகி நின்னதன்னி ஒன்றும் பெறமுயன்னாரில்லையால் எம்பிரான பெருமையேங்கடலாரிடம் பெருங்கண் மலர் பொண்டரீகம் நம்மேல் ஒருங்க பெறள வைத்தார் இவ்வையகால ஒரு வருணம்போல் வருங்கள் அவருளரே தொல்லை வாழியம் சூழ் பிறப்பும் மருங்க வரப்பெருமே சொல்லு வாழி மடனெஞ்சமே மடனெஞ்சமென்னும் தமதென்னும் வாறு கருமங்கருதி விடநஞ்சயுற்றார் விடவோ வசயம் அப்பொன் அப்பொன்பயரோன் தடநெஞ்சம் கீண்டவிரானார் தமதடி கீழ்விட போய்த்திட நெஞ்சமாய் எம்மை நீத்தின்னுதாரும் திருகின்னது திருகின்னது வடமாறுடம் திங்கள் வந்தே முகந்தே சொருகின்னது அதுவும் அது கண்ணன் விண்ணூர் தொழவே சருகின்னது சங்கம் தன்னந்துழாய்க்கு வண்ணம் வயலை விருகின்னது முழுவெய்யம் என்னாங்கலன் மெல்லியற்கே மெல்லியலாக்கருமே குரவில் மிளிர் தந்தாங்க சொல்லே அசல் கத்துலகயன்கானும் தன்னை சொல்லிய சூழல் திருமாலவன் கவியாது கத்தேன் பள்ளியின் சொல்லும் சொல்லா கொள்வதோ உண்டு பண்டு பண்டு பண்டும் பல பல இங்கிருள் காண்டும் கண்டு மறிவரும் கேட்பதும் யாமிலம் வண்ண வண்டுந்துழாய் பெருமான் மதுசூதனந்தாமோதரன் தாமோதரன் கிடாய மன்னேரன்ன ஒன்னுதல் ஒன்னுதல் மாமை ஒளிபயவாமை விரழ்ந்து நந்தேன் நன்னோரால் வேண்டம் பலவகடாக பலவகடாகென்னவின் முதல் நாயகண்ணில் முடிவென் மொத்த வாசிகைத்தாய் மண்முதல் சேர்வுத்து அருவி செய்யா நிற்கும் மாமலைக்கே மலகொண்டு மத்தாவரவால் சுழற்சியமாய பிரான் அலகண்டு கொண்ட அமுதம் கொள்ளாது கடல் மரதர் விலகொண்டு தந்த சங்கம் இவை வேறி துழாய் துணையா துளை கொண்டு தாயம் கிளர்ந்து கொள்வானொத்தழைக்கின்றதே அழக்கம் கருங்கடல் வெந்திரக்கை கொண்டு போய் அலர்வாய் மழக்கண் மடந்தாய் அரவணையர மண்மாதர்வின் வாயழைத்து புலம்பி முலமலமேல் நின்று மாறுகளாய் மழை கண்ணநீர் திருமால் கொடியானென்னு வார்கின்றதே ஆராயின முலையாளிவள் வானோர் தலமகனாம் கேராயினா தெய்வன்னோ இதே தெய்வத்தன்னந்துரைதாரைனம் தறாயேனம் தன் கம்பராயினே கீழ்வேராயினம் நின்மණ්ணா ஏனம் கொண்டு வீசுமீனே சேஷம் சிராஹால் பரத்தே வெண்ணாடனுங்காட்களெது பேசம்படி அண்ண பேசியம் போவது நெய்தொடு உண்டே செம்படி அண்ண செய்யும் எம்மி சர்வின்னோர் பிரானார் மாசில் மலரடி கீழ் எம்மை சேர்விக்கும் வண்டுகளே வண்டுகளோ வம்மின் நேர்போ நிலப்போ மரத்திலன்பு ஒன்று உண்டு ஏனம் ஒன்னாய் மண் துகளாடி வைகுந்த மண்ணால் குழல்வாய் விரைவோல் விண்டுகள்வாரும் மலருளவோனும் நம்பியலிடத்து விடுத்த திருவருளால் உயாலிடம் பெத்தோழ்ந்த மஞ்சளம் தோழி ஓரு தண்டெண்ணல் வந்தயலிடையாறு மறிந்திலரம்பூந்துழாயினின்றேன் புயலுட நீர்மையினால் தடவித்தன் புலன்களனே புலக்கொண்டல புண்டரீகத்த போர்க்கண்டை வல்லியொன்னால் விலக்கொண்டலாகென்ன வேள்விழைக்கென்னன அண்ணன் கையால் மலக்கொண்ட முதம் சுரந்த மறிகடல் போன்னவத்தால் நான் கண்டார் எம்மையாரும் கழலரே கழல் தழமன்னே நில முழுதாயேற்று ஒரு கழல் போய் நிழல் தர எல்லா விசும்பும் நிறைந்தது நீண்ட வண்ட துழறலர் ஞான சுடர் விளக்காய் உயர்ந்தோர இல்லா அழறலரு தாமரை கண்ணன் என்னோ வெங்களக்கின்னது அளப்பெருந்தன்மய ஓழியம் கங்கொல் அந்தன்னந்துழாக்குளப் பெருங்காதலின் நேளியவாயுள ஓங்கு முன்னீர் வளப்பெருநாடன் மதுசூதனன் என்னும் மல்வினையேன் தளப்பெருநீள் முறுவள் செய்யவாய தடமுலையே முழுமற்றும் போந்தில மொய்வோம் குழல் குறிய கலையோரையில்லை நாவோ குழறு கடல் மண்ணெல்லாம் விளையோ விலையோவெனமிளிரும் கண்ணி வழ்பரமே பெருமான் மலையோ திருவேங்கடவெண்ணு நவாசகமே முலாயோ முழுமொத்தம் போந்தில மொய்வோம் குழல் குறிய கலையோ அறையில்லை நாவோ குழரும் கடல் மண்ணெல்லாம் விளையோ விலையோவெனமிளிரும் கண்ணி வாழ்வரமே பெருமான் மலையோ திருவேங்கடமென்னு கற்கின் வாசகமே வாசகம் செய்வது நம்பரமே தொல்லவானவரிடம் நாயகன் நாயகரெல்லாம் தொழுமவன் ஞாலம் மொத்தம் வேயகமாயினும் சோராவகை இரண்டு அடியால் தாயவன் ஆய்குலமாய் வந்து தோன்னித்து நம்மிரையே இராயோ இறக்கின ஏங்கோர் பெண்பால் எனவும் இறங்காதரையோவென நின்னடிரங்கரங்கடல் இங்கு இனி உன் திருவருளால் அண்ணி காப்பறிதால் முறையோ அரவணமேல் பள்ளி கொண்ட முகில் வண்ணனே அண்ணம் செவந்தொழ வானாடமரும் கொளிர் விழிய தன்மன் கமல தடம்போல் பொலேந்தன வயோ கண்ணன் திருமால் திருமுகம் தன்னொடு காதல் செய்தேற்கு எண்ணம் புகுந்து அடியேனொடி காலமிருக்கின்றது இருக்கார் மொழியால் நெறியிடுக்காமை உலகளந்த திருத்தாளினாய் வர்வனங்குவர் யாமும் அவா ஒரு காவினையோடும் எம்மோடும் நொந்து கணியின் மயின் கருக்காய் கடிப்பவர் போல் திருநாம சொல்கத்தனமே கத்தனமே கட்டப்பெணமலர் கண்ணின் குலம் வெண்ணே வாராகரமம் ஒற்ற பயன் செவியொடு சாவே உலகமெல்லாம் மொத்தம் விழுங்கி உமிழ்ந்த பிரானாறு திருவடிக்கீழ் ஒத்து முராதம் மிளிர்ந்த கண்ணாயம் அயொன்கின்னவே ஒன்னாதுரங்காறு உணர்வுருமெத்தன யோகியர்க்கும் மிளிருமியால் மிளிருமியல் வழிவான் மண்ணாகிய எம்பெருமான் தனது வைகுந்த மண்ணாள் கண்ணாய் அருவினையேன் உயிராயின காவிகளே ஆவே அண்ணேலமும் வேலும் கயலும் பலபலவென்னே ஆவேந்தன்மை அளவல்ல பாரிப்பு அசுரச்சத்தமாவியும் பொல்வல்ல மாதவன் கோவிந்தன் வெங்களம் சேர் தூவியம் பேடையன்னாள் கண்களாய துணைமலரே மலர்ந்த எழுந்தில மாலையும் மாலை பொன்பாசிகையும் புலந்தோய் தழைப்பந்தர் தண்டொரனாட்சி ஒரு கடல் சூழ் நிலந்தாவிய எம்பெருமான் தனது வைகுந்த மண்ணாய் கலந்தார் வரவெதிரு கொண்டு வன்கொன்னைகள் கார்த்தனவே ஆரத்தருள் சகிலத்தன் சுடரு குழந்து வெல்வான் போரத்தெதிர்ந்தது பொன் தலை மாலை வணியெல்லாம் நீரே தளந்த நெடியபிரான் அருளாவிடுமே வாரே திளமுலையாய் வருந்தேதுன் வளைத்திரமே அளவாய் திருச்சக்கரத்து எங்கள் வானவனார் முடிமேல் தளவாய் நருங்கண்ணி கண்ணாந்தோழாக்கு வண்ணம் பாயாலை இளவான் மிக வந்து நாள் திங்களாண்டோழி நிற்க எம்மையுளவான் புகுந்து இதுவோர் கங்குலாயிரமூழிகளே ஓழிகளாய் உலகெழுமொண்டான நிலம் பழங்கண்டாழிகளாம் படவன் அவன் நேர்கே கொண்டன்னை நாழி வளோவெண்ணும் ஞாலமுண்டான் வண்ணம் சொல்லித்தென்னும் தோழிகளோ உலகீர் எம்மயம்மனை சூழ்கின்றவே சூழ்கின்றகங்கொல் சுருங்கா விருளின் கருந்தினிம்பை வாழ்கின்றெங்களம் பெள்ளயம் வாழ்காய் மலர்க்கே தாழ்கின்ற நெஞ்சத்தொரு தமியாட்டியன் மாமைக்கின்னு வாழ்கின்ற வாரிதுவோ வந்து தோன்னெத்து வாலியதே வாழ்வன் நிலவு உலகாரச் சுரக்கம் வெந்தெங்களும் பால்வேன் சுரவி சுரமுதர் மாலை அருதி வட்டம் போலும் சுடரழழாழிப்பிரான் பொழிலேல் அளிக்கும் சால்வென் தகமகொலாம் தமியாட்டி தளர்ந்ததுவே தளர்ந்தம் மறந்தம் வருதிராய்ப்பாயால் திருநடுங்கண் வளர்ந்து மறைவற்றம் பையம் விழங்கிய மால்வரையை கிளர்ந்து மறிதரக்கின்றெடுத்தான் முடிதோடு துழாய் அலைந்துன் சிறு பசந்தன்னல் அந்தோ வந்துலாகின்னதே உலாகின் கண்டாய் ஒளி அம்பு எம்மாவே அயோடுருவாக்குலாகின்ன வெஞ்சிலவாழ் முகத்தே புனிதங்கிடரை புலாகின்னவேலாய்ப் புணரி அம்பள்ளி அம்மான் அடியார் நிலாகின்னவை குந்தமோ வையமோனும் நிலையிடமே இடம்பாய் விருந்து எவ்வுலகளந்தான் எழிலார் தண்டுடாய் வடம்பாடினாயம் மரணஞ்சமே நங்கள் வெள்வளைக்க விடம்போல் விரிதலிது வியப்பேவியன் தாமரையின் தடம்போதொடுங்க மெல்லாம் வளர்விக்கும் வெந்திங்களே எங்களம் வெள்ள புலம்ப தன் சங்கால் அரசு பட்ட சங்களம்பற்றி நின்னழ்க பொன்மாலை என் பாலிலங்கை வெங்களம் செய்தனம் விண்ணோர் விரானார் துழாய் துணையா நங்கள மாமை கொள்வான் வந்து தோன்னினலிகின்னதே நலயம் நரகன வேட்டெற்றும் வானந்தெந்தாள் துணித்த வலயம் பெருமயம் யாம் செல்லம் நேர்த்தல்ல மைவரபோல் பொலியம் ஒருவில் பிரானார் புனை பூந்துழாய் மலர்க்கு மெலியுமடனெஞ்சினார் தந்து போயின வேதனையே வேதனை பெண்புரி நூலனை பெண்ணாறு பரவனென்னாதனாய் ஞால அநாதனை ஞாலம் தத்தும் பாதனை பார் கடல் பாம்பனமேல் பள்ளி கொண்டருளும் சீதனையே தொழுவார் விண்ணுளாரிலும் சீரியரே சேரரசாண்டு தஞ்சங்கோல் சில நாள் செலேகழந்த பாரர சொத்து மறந்தது நாயிரு பாரளந்த போரரசேயம் விசம்பரசேயம் மணித்து வஞ்சித்த ஓரரசே அருளாய் இருளாய் வந்துருகின்னதே உரகன் அகன் மங்கள் மேலனவார் பிளராய் இவளாய்ப் பெருகென்னதாயர் மைனொந்த பெறார்கள் குழாய் குழல்வாய் துருகின் நிலறு வெங்கடமாட்டவும் சூழ்கின் நிலர் இருகின்னதாலிவலாகம் கொள்ளவே எரிகொள் சென்னாயிரு இரண்டுடனே யுதயம் மலைவாய் பெருமான் கண்கள் மீண்டவத்துள் எரிகொள் செந்தி வீழசுரரைப் போல எம்போலியர்க்கும் விரிவ சொல்லேறிதுவோ வையம் மொத்தம் விளறியது விளறி கொளாரன்னல் மென்படமேகென்ன முன்னல் பெண்ணை முளாரே குரம்ப இது விதுவாக முகில் வண்ணன் பேர் கிளறி கிளறி பிடத்துமெல்லாவியும் நைவுமெல்லாம் தளிரில் கொலோ வரியேன் உயலாவதி தையலுக்கு தையானல்லார்கள் குழாங்கள் குழிய குழவினுள்ள ஐயனல்லாறுகள் குழியவிடவினு அங்கங்கெல்லாம் கைய பொன்னாழிவன் சங்கொடும் காண்பானவாவு வண்ணான் மையவண்ணா மணியே முத்தமே எந்த மாணிக்கமே மாணிக்கம் கொண்டு குரங்கரை ஒத்திருளோடு மொட்டே ஆணி மாணிக்கமே என் மரகதமே மத்தப்பாறையில்லா ஆணி பொன்னே அடியே நடியாவி அடைக்கலமே அடக்கலத்தாங்க கமலத்தராயன் சென்னியன் முடாய்காலத்தோன் மொன்னரணுக்கினேக்கியை ஆழி சங்கம் படைக்கலமேந்திய வெண்ணை கண்ணாய் சிவன் தாம்புகளால் உடைக்கலந்தானயம்மானை என் சொல்லு புலம்புவனே புலம்பங்கனகுரல் போழ்வாயவன் நிலம் போங்கழி பாய்ந்து அலம்பம் கனகுரல் சோதிராயாழியாங்கவனின் வலம்புள்ளது நலம்பாடுமிது குத்தமாக வையம் சிலம்பும் படி செய்வது திருமாலே திருவினாயே திருமாலுருவக்கம் மேரு அம்மேரு வேள் சஞ்சுடரான் திருமால் திருக்காய் திருச்சக்கரமுக்கு அண்ணகண்டும் திருமாலொரு ஓடவன் சின்னமே பிறத்தான் நிற்பதோர் திருமால் தலை கொண்டனங்கட்கு எங்கே வரும் தீவினையே வினாய் கருணஞ்சாய் நல்வினாக்கென்ன முதத்தினாய் போவினமேவிய தேவி தேவிமனாளனைமயல்லாதாவினமேக்கும் வல்லாயனை அந்நுலகிரடியால் தயம்மானை எஞ்ஞான்னு தலைப்பெய்வனே தலைப்பெய்தியானோன் திருவடைச்சோடும் தகமையினால் நிலப்பெய்தவாக்கு நாற்றவெம்மாயம் மாயம் செவ்வே நிலை பெய்திலாத நிலமயம் காந்தோர சுரர் குழாம் தொலை தொலைப்பெய்தனேமியந்தாய் தொல்லையூழி சுருங்கலதே சுரங்குரு பெண்ணை தொடுவுண்ட கள்வனாய் வழியம் ஒற்றம் ஒருங்குறவுண்ட பெருவயற்றாளனை மாவலி மாட்டெருங்குரலாகி சயவோர் மூவடி வேண்டி சென்ன பெருங்கிரியானை அல்லால் அடியேன் நெஞ்சம் பேணலதே வரக்கர் முன்னேற பெரும்பதிவாய் நீர் நீனியார் நீளறிவாய்த்தருளாயன்னோர் தாள் நிலம் தோய்ந்து தொழுவர் நின் மூர்த்தி பல்கூத்திலன்னு காணலு மாங்கலன்னு வைகள் மாலையும் காலையுமே காலை வையார்க்கு முன்னோட்டு கொடுத்த கங்கல் குறும்பர் மாலை வையான் பட வையகம் பாபு வண்ணகண்டும் காலனல் ஞாலத் துறவடைந்தாடி கண்போது செய்து மாலை நன்னாவில் கொள்ளார் நினையாரவன் மைப்படியே மைப்படிமேனே சந்தாமரை கண்ணம் வைதிகரே மெய்ப்படியாலும் திருவடி சோடும் தகமயினார் எப்படியூராமிழைக்க குருட்டாமிழைக்குமென்னும் அப்படியானும் சொன்னேன் அடியன் மத்து யாதென்பனே கயல் போக்கு அங்காப் பொண்டு மாப்பு வேண்டும் முதாவிகள் தடுமாறும் முயறுமோன் அதனால் யாதானும் பத்தினிங்கும் விரதத்தை நல்வீடு செய்யும் மாதாவினை பிதுவை திருமாலை வணங்குவனே யாரான மாறா கயல்வக்கு அங்காப்பொண்டு மாப்ப மாப்பவேந்தம் மூதாவேல் தடுமாற உயர் முன்னமே அதனால் யாதானும் பத்தி நீங்கும் விரதத்தை நல்வீடு செய்யும் மாதாவினை பிதுவை திருமாலை வணங்குவனே வணங்கும் துறகள் பல பல வாக்கே மறைவேகாட்பால் பிணங்கம் சமயம் பல பல வாக்கி அவையவைதோரணங்கும் பல பல பலவாக்கினின் மூர்த்தி பரப்பி வைத்தாய் இணங்கு இல்லா நின்கண் வேட்கையழுவிப்பனே அழவரம் வேண்ட படுவரம் பட்டு போய் கழிவரும் கண்டு கொண்டல்களல்லாயோர்கள் குழாம் தொழுவதும் சூழ்வதும் செய்தொல்ல மாலை கண்ணார கண்டு கழிவதோர் காதலுத்தார்க்கு உண்டோ கண்கள் துஞ்சுதலே தொஞ்சாமுனிவரும் அல்லாரவரும் தொடர நின்ற பிறவியிடர்கடியோர் தமக்கும் தன் சார்விலாதரணி பெருமூர்த்தி தன்மாயம் செவ்வே நெஞ்சால் நினைப்பறிதால் வெண்ணையூனு மீனச் சொல்லே ஏனச் சொல்லாயினமாக எரிதிரவை அம்மற்ற யானத்தொருவாயிடாந்தவிராம் கற்பகம் சேர்வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மத்தல்லால் எவர்க்கும் ஞான பிராணையல்லால் இல்லை நான் கண்டனல்லதுவே நல்லது எருதிரவையம் எருதிரவை அம்மாற்றம் எனத்தொருவாயிடந்தவிரம் கற்பகம் சேர்வான சேர்வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கு மத்தல்லால் எவர்க்கும் ஞான பிராணையல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே நல்லார் நவில் குருகோர் நகரான் திருமால் திருப்பேர் வல்லாரடி கண்ணிஜோடிய மாறன்மென்னப்பம் செய்த சொல்லார் தொடையலென்னூரும் வல்லாரழுந்தார் பிறப்பா பொல்லாருவினை மாயவன் சேர்த்தள்ளல் பொய் நிலத்தே நல்லார் நவல் குரகோர் நகரான் திருமால் திருப்பெருவல்லார் அடைக்கண்ணிசோடிய மாறன் விண்ணப்பம் செய்த சொல்லார் தொடையால் என்னோரும் வல்லார் அழுந்தார் பிறப்பா பொல்லாருவினை மாயவன் சேர்த்தள்ளல் பொய் நிலத்தே கொல்லாவழக்க மழக்கொடம்பு என்ன நேர்மை இனியாமுராமை உயிரழைப்பான் என்னென்னையோனியமாய் பிறந்தாய் மயோர் தலைவா மேனென்னு கேட்டருளாய் அடியன் செய்யும் என்ன பவே